அருசிர் விருத்தம் வேறு தடத்து நீர்நிலத்திரியொளி உபயமும் தழுவுமுதனை காக்கும் குடத்து நீர் விளக்கினிலொளி இரண்டுமோர் குடும்பமா திறங்காக்கும் அடுத்த மைந்தனே ஞானியும் மீசனும் மறிவினால் பிரிவில்லை கடுத்த மாயையின் குளங்களால் மேலென்றும் கீழென்றும் பிரிவாமே நரரில் மன்னனை சித்தரை போலவே நரணன் முதலன சுரர்கள் மாய வல்லவர் அணி மாதிகள் தொக்கமதவமிக்கோர் தரணி மானுடற்கவைகள் இல்லாமையால் தாழ்வுளரானாலும் பிரமபாவனையால் இவர் அவரெனும் பேதமொன்றிலை பாராய் முக்தி நல்கிய சத்குருவே பல முனிகளுக்கணிமதி சித்தி பூமியில் கண்டிருக்கவும் அந்த செல்வமீ செல்வமீசனதென்றீர் புத்தி ஒத்திட உரைத்தருள் என்றிடில் புகழுமீசனை நோக்கி பக்தி செய்திடுந்தவத்தினால் யோகத்தால் பலித்ததென்றறிவாயே சிவசுரூபமான் தேசிக மூர்த்தியே சித்தி முத்தி இரண்டும் தவமுளோர் அடை குவரெனில் அவர்கள் போல் சகலரும் அடைவாரே அவர்கள் பூர்வன் சித்தியும் ஞானமும் அடைந்ததும் கண்டோமே இவர்கள் ஞானிகள் என்றிடில் சித்திகள் இவர்கில வகையேதோ காமியத்தவங் காமியம் ஒன்றையும் கருதிட தவம் என்றும் பூமியில் தவம் இருவகை சித்தியும் போதமும் தருமைந்தா ஆமிவற்றில் ஒன்றியற்றினார் ஒன்றையே அடைகுவர் இது தீர்வை யாமுரைத்த அவ்விரண்டையும் இயற்றினார் அன்றுள பெரியோரே அனகமைந்தனே முக்தி ஞானத்தையே அடைந்தனர் அல்லாமல் ஜனகன் மாபலி பகீரதன் முதலினோர் சித்திகள் படித்தாரோ இனிய சித்திய விரும்பினார் சிலர் சிலர் இரண்டையும் முயன்றாராம் முனிவர் சித்திகள் வினோத்தமாத்திரந்தரும் முக்தியை தரவே யோக ஞானமே முக்தியை தரும் எனில் ஒழிந்த சித்திகள் வேண்டி மோகமாயுடல் வருந்தினார் சில சில முக்தர்களே நின்றால் போகமாய் வரும் பிராரத்த கர்மங்கள் பூஜித்தன்றோ நசித்தேகும் ஆகையால் அந்த சித்திகள் பிராரத்தம் ஆகுமென்றறிவாயே இலக்கமாயிரம் சுருதியால் ஊகத்தால் என் மனம் மசையாமல் விளக்க வேண்டுமென்றருள் குருவே அகப்பிராந்தி போய்த் தெளிவானேன் துலக்கமான கண்ணாடியை அடிக்கடி துலக்கினால் பழுதன்றே அலக்கண் மாற்றிய தேவரீரெனக்குறை அமிர்தங்கள் தெவிட்டாவே கைதவங்களைச் சாத்திரஞ்சொல்லுமோ கருணையாலெனையாளும் ஐயனே குருவே எவராகிலும் அனுபவித்தாலன்றி செய்த கர்மங்கள் விடா என்ற வசனமும் ஜென்ம சஞ்சிதம் வேவ துய்ய ஞானத்தி சுடும் என்ற வசனமும் துணிவதெப்படி நானே ஜீவபேதங்கள் அளவிலை மைந்தனே செய்கையும் அளவில்லை ஆவவாமவர் அவரதீகாரங்கள் அறிந்து பக்குவம் நோக்கி பூவலர்ந்து பின் பலங்கள் காட்டுவன போல் பூர்வம் சித்தாந்தம் காவல் வேதங்கள் இரண்டையும் பஜனிக்கும் காண்டம் மூவகையாலே ஆன பாவிகள் அடைவன நரகங்கள் அவசியம் ஆனாலும் தானமந்திர விரதவோ மங்களால் தவிருமென்பது பொய்யோ ஈனமாம் பல ஜன்ம சஞ்சித வினையத்தனை ஆனாலும் ஞானமாங்கனல் சுடுமென்ற மறைமொழி நம்பினால் வீடுண்டே என் மனம் திருக்கோயில் தினங்குடி இருந்தருள் குருமூர்த்தி ஜென்ம சஞ்சித வினைகள் வேறறுத்திடுந்தே வரீர் மெஞ்ஞானம் தன்மயந்தரு மகிமையை விபுதராம் சமர்த்தரும் அறியாமல் கண்மமாங்குழியினில் விழுந்தழிகின்ற காரணம் முறையீரே அழிவில்லாத தத்பதந்தனை மைந்தனே அகமுகத்தவர் சேர்வர் வழி நடப்பவர் பராமுகம் ஆகினால் மலர்ந்த கண்ணிருந்தாலும் குழியில் வீழ்வர் காணப்படி வெளிமுகங் கொண்டு காமிகளானோர் பழிதரும் பிறவிக்கடல் அழுந்துவர் பரகதி அடையாரே சிறந்த நன்மையும் தீமையும் நீசனார் செய்விக்கு செயலன்றோ பிறந்த ஜீவர்கள் என் செய்வர் அவர்கள் மேல் பிழை சொல்லும் வழியேதோ துறந்த தேசிக மூர்த்தியே என்றிடில் சுருதி நூல் பொருள் மார்க்கம் மறந்த மூடர்கள் வசனிக்கும் பிராந்தி கண்மைந்தனே அது கேளாள் திகழ்ந்த ஈசனார் சிருஷ்டியும் ஜீவனார் சிருஷ்டியும் வெவ்வேறே சகந்த நிற்பொது ஈசனார் சிருஷ்டிகள் சராச்சர பொருளெல்லாம் அகந்தயாம் அபிமானங்கள் கோபங்கள் ஆசைகள் இவையெல்லாம் இகழ்ந்த ஜீவனார் சிருஷ்டிகள் ஆகும் கான் ஈசனார் செயலன்றே